அல்ல மனிதனை கண்ணியப்படுத்த இருக்கிறார் மனிதனை கண்ணியப்படுத்தியதை போல இந்த வயனத்தில் எந்த ஒரு படைப்பினைக்கும் அந்தஸ்துகள் வழங்கப்படும் வளர்த்தது கரோனா பணி ஆதம் இது அரபு மொழியில் கருத்தை நாங்கள் விளங்கினால்தான் இந்த கண்ணியத்தின் எல்லையை நமக்கு அடைய முடியும் அல்ல உறுதிப்படுத்தியே சொல்கின்றான் நாங்கள் உறுதியாகவே இரண்டு விதமான உறுதிகள் அங்கு கூறப்பட்டிருக்கிறோம் இந்த வலக்கத் என்ற வார்த்தையில கொண்டு லாம் அடுத்தது கத் இதுக்கு எத்தனையோ கிரமட்டிக்கல் வியாக்கியானங்கள் இருக்குது ஆனா அது எல்லாம் இன்னைக்கு தேவல்ல அவைகளை சீரான முறையில் அரபுல விளங்கினால்தான் இந்த மனிதனுடைய அந்தத்தை விளங்க முடியும் ஏதோ பலகீனமான பாஷையின் பணிக்கு கருத்து சொல்றதாக இருந்தால் ஆதமுடைய மக்களை திட்டவட்டமாக நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம் தரையிலும் கடலிலும் அவர்களை நாங்கள் சுமந்தோம் அல்லாவுடைய வெகுமதியை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அல்லாஹ் இந்த தரையிலையும் கடல்லையும் எங்களை சுமக்கவில்லை என்றால் எங்களால் எதனை சாதிக்க முடியும் யா மாஷரல் ஜின்னி வல்லின் ஜின்களே மனிதர்களே இனி சதாத்தும் அன் தன் புது மின் அப்புதாரி சமாவாக்கி வந்தால் வானங்கள் பூமிகளுடைய அனைத்து கோணங்களுக்கும் உங்களால் கடந்து செல்ல முடியும் என்றால் அதனை மேற்கொள்ளுங்கள் அதனை கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு அல்லாவுடைய உதவி இருந்து கொண்டிருக்கும் இந்த அளவுக்கு ஒரு விரிவான அறிவுடையவனாக அல்லா சுபானுவத்தாலா மனிதனை ஆக்கிறான் மட்டுமல்ல அந்த விரிவான அறிவுக்கு பாதையையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் சுல்தான் அந்த சுல்தான் மன்னன் ஆட்சியாளன் அல்லா அவருடைய உதவியை கொண்டு உங்களால் சாதிக்க முடியும் என்கிறதன அல்லா சொல்லிவிட்டு பவி ஐயே ஆளாயி மாற்ற மனிதர்களை ஜின்களை அல்லாவுடைய அருட்கொடைகள் வெகுமதிகள் இது எதை நீங்கள் மறுக்கிறீர்கள் அல்லா சுபான் தரையிலையும் கடலை மட்டுமல்ல ஆகாயத்திலும் மனிதனுக்குரிய ஆற்றல்களை விளங்கி இருக்கின்றான் அந்த மனிதனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் இதனால் கேள்வி என்ற அறிவை கொண்டு அவனை இருக்கின்றான் அவனை கண்ணியப்படுத்தியது அடுத்து அல்லாஹ் கூறும் விளக்கம் தான் இந்த மனிதனான கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதனுக்கு நாங்கள் மிகவும் மனமானது பரிசுத்தமானதையே உணவாக கொடுத்திருக்கின்றோம் எதுவரைக்கும் பரிசுத்தமானதை சாப்பிடுவாயோ உன்னுடைய அறிவு முதல்ல உனக்கு பிரயோஜனம் அளிக்கும் இரண்டாவது முழு மனித சமுதாயத்துக்கும் அது பிரயோஜனம் அளிக்கும் இதனால் மனமானதை தவிர பரிசுத்தமானதை தவிர வேறு எதனையும் உட்கொள்ளாதே அந்த பரிசுத்தமானதை கொடுத்து நான் உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் என்று கூறிய அல்லாம் அதன் பின்னால அந்த ஆயத்தின் இறுதியில அதிகமாக என்னுடைய படைப்பினங்கள் இருக்கிறது அவைகள் அனைத்தை விடவும் மனிதனை நான் மிகவும் சிறப்புடையவனாக கண்ணியமானவனாக அருட்பாலிக்கப்பட்டவனாக ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்று கூறுவதாக இருந்தால் இந்த மனிதன் எதை கொண்டு சிறப்படைகின்றான் அவனுடைய கல்வி ஞானம் அறிவு இதை கொண்டுதான் சிறப்படைகின்றான் இந்த ஞானத்தையும் அறிவியையும் பேதளிக்கக்கூடிய அவைகளுக்கு தீங்கிழைக்கக்கூடிய எதிரையும் ஈடுபடக்கூடாது என்கிறதுக்காகத்தான் வரதத்தினாகும் மனமானதனை நான் அவனுக்கு உணவாக கொடுத்தேன் என்கிறார் ஆனால் இன்று அசுத்தமானதனை உட்கொண்டு அறிவை பேதளிக்க செய்யக்கூடிய அறிவை நாசமாற்றிக் கொள்ளக்கூடிய ஏராளமான மனிதர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள் படித்தவர்கள் என்று சமூகம் சொல்லக்கூடியவர்கள் கூட இதை போன்ற அறிவீனமான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் அந்த அறிவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வஸ்துகளை உட்கொள்கின்றார்கள் அவைகளை அருந்துகின்றார்கள் மிருகத்தை போல ஆகிவிடுகின்றார்கள் இதனால தான் அல்லா சுபாமல் வந்தாரா மனிதனை நாங்கள் ஒரு கட்டத்தில் மிருகத்தை விடவும் கேவலமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் இதயம் கொடுக்கப்பட்டவனே உன்னுடைய உள்ளத்தினால் சிந்தி செவிகள் கொடுக்கப்பட்டவனே உன்னுடைய காதுகளினால் அல்லாவுடைய உண்மையான விடயங்களை கேட்டு புத்திசாலியாக மாறு பார்வை கொடுக்கப்பட்டவனே உன்னுடைய படிப்பினைக்குரிய பார்வையை பார்த்து அல்லாவை விளங்கு நீ எதுவரைக்கும் இந்த சம் செவி உள்ளம் என்ற இந்த பார்வை பிரகாரம் செலவழித்தாயோ இந்த உலகத்திலையும் நீ தான் கண்ணியப்படுத்தப்பட்டவன் நாளும் மறுமையிலும் நீ தான் கண்ணியப்படுத்தப்பட்டவன் இதனால தான் படைப்பினங்களில் அல்லா சுபான் மனிதனை சிறந்தவனாக ஆக்கி நபிமார்களை தேர்ந்தெடுத்தார் அந்த நபிமார்களுக்கு நாலு தன்மைகளை கொடுத்தார் எல்லாருக்கும் இந்த நாலு தன்மைகளும் பாடம் இருக்கிறது என்றாலும் சிந்திக்கக்கூடியவர்கள் எங்கள் உலகத்தில் கிடையாது காரணம் என்ன அது பரானோட சம்பந்தப்பட்டது அது வெறுமனை மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டது அதனை சிந்திக்கிறதுனால எங்களுக்கு உயர்வு கிடைக்க மாட்டாது அறிவு கிடைக்க மாட்டாது என்று அறிவீனமான சிந்தனைகளை சுமந்தவர்கள் தான் என்று இருந்து கொண்டிருக்கிறார் இதனால அல்லா சுபானுவத்தாலா அந்த நபிமார்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தது என்ன என்னது என்ற உண்மையான தன்மை ஒரு மனிதனத்துல எதுவரைக்கும் தன்னுடைய நொசுக்கு தன்னை படைத்த நொப்புக்கு உண்மையாக இருக்க மாட்டானோ அது வரைக்கும் தன்னோட பக்கத்துல தூங்கக்கூடிய மனைவிக்கு கூட அவன் நலவு செய்ய முடியாது தான் நாள் முழுக்க பாடுபட்டு உழைத்து சம்பாதித்து படிக்க வைத்து சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக ஆக்க வேண்டும் என்று கனவு காணும் பிள்ளைகளுக்கு கூட அவரால் ஒரு நலவு செய்ய முடியாது எதுவரைக்கும் அவரிடத்துல உண்மை இருக்க மாட்டாதோ இன்று உண்மைக்கு புறம்பான எத்தனையோ விஜயங்களை செய்து நாம் சமூகத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனக்குள்ளேயே நான் ஒரு பூகம்பத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் அது எந்த நேரம் வெடிக்குமோ தெரியாது என்பதனை கூட மனிதன் சிந்தனை செய்ய மறுக்கின்றான் இரண்டாவது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் அமானா என்ற நம்பிக்கை அமானிதம் பேண வேண்டும் நம்பிக்கையானவனாக நாங்கள் இருக்க வேண்டும் முதலாவது தனக்குத்தானே நம்பிக்கையானவனாக இரண்டாவது படித்த ரப்புக்கு நம்பிக்கை உள்ளாதவனாக உள்ளவனாக அவன் மாறாத வரைக்கும் சமூகத்துக்கு நலவு செய்ய முடியாது இன்று கல்வி ஞானம் அறிவு என்று நாங்கள் கூக்குரலிடுகின்றோம் இவைகளுக்கு எங்கே நாம் முதல் உரிமை கொடுத்தோம் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அதுக்குரிய நிபந்தனைகளை எந்த அளவுக்கு பேணினோம் என்று சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டுமா நீங்களும் கல்வி ஞானங்களை கொண்டு போஷிக்கப்பட வேண்டுமா அதன் கூட அல்லாவுடைய பொருத்தம் பெற வேண்டுமா உங்களுக்கு முதலாவது உண்மை இருக்க வேண்டும் இரண்டாவது அமானிதம் பேரும் தன்மை நம்பிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவது மதி கூர்மை இருக்க வேண்டும் இது நபிதாரர்களுக்கு அல்லா கொடுத்த தன்மைகள் அந்த மதிக்கூர்மை தான் என்னையும் உங்களையும் அறிவை குன்றாமல் வாழ வைப்பதற்கு உண்டான சாதனம் இன்று அறிவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் கண்ட மீண்டதில் அவர்கள் தன்னுடைய சிந்தனைகளை செலவழிக்கின்றார்கள் மறு உச்சையை மார்க்கமாக சொல்கின்றார்கள் கூடாதவைகளை உட்கொள்கின்றார்கள் புத்தியை நீக்கிக் கொள்கின்றார்கள் இன்று புத்தி இல்லாதவனுக்கு நாங்கள் பைத்தியக்காரன் என்று சொல்வோம் பைத்தியக்காரன் கூட அவனை பைத்தியம் என்று சொல்வதற்கு விரும்ப மாட்டான் ஒரு மென்டல் இடத்துல பேச்சு உனக்கு மனநோய் என்று சொன்னா அவன் எங்களுடன் சண்டையிட வருவான் இந்த அளவுக்கு அவர் கூட அதை ஏற்றுக்கொள்வது இல்லை இன்னும் சிலர் மார்க்கம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் உனக்கு புத்தி கிடையாது என்று சொன்னால் அவன் அதனை தாங்க மாட்டான் ஏன் புத்தி என்றது அந்த அளவுக்கு பிரயோஜனமானது யாரும் பைத்தியக்காரன் என்ற பெயரை கேட்பதற்கு விரும்ப மாட்டார்கள் ஆனால் இன்று நமக்கு மத்தியில இரண்டு பாதங்களாக நடக்கக்கூடிய வெறுமனை அழகாக அணிந்திருக்கிற தன்னுடைய ஆடைகளை செய்வதை வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ புத்தி பேதெடுத்தவர்கள் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் சீரான கல்வியை அவர்கள் அடையல்ல அதற்குரிய நிபந்தனைகளை அவர்கள் தேடல்ல அடித்து ஒரு மனிதனத்தில் இருக்க வேண்டிய பிரயோஜனமான தன்மை தான் அவர் அறிந்ததை மற்றவர்களுக்கு கூற வேண்டும் எட்டி வைக்க வேண்டும் நாம் அறிந்தது அறிவுத்தான் இழிவுத்தான் அல்லாஹ் முதலாவது இறக்கிய ஆயத்தில் இன்பை நமக்கு பறைசாக்குகின்றார் எல்லாரும் அதனை வைத்துத்தான் இந்த இல்முக்கு நிறைவு கொடுப்பார்கள் அந்த பொறானுடைய ஆயத்தை ஓதாமல் எந்த பிரசங்கமும் இருக்க மாட்டாது எந்த மேடையும் இருக்க மாட்டாது எந்த கல்வி சார்ந்த மஜிலிசும் சபைகளும் இருக்க மாட்டாது அல்லா சுபான் ஓதுங்கள் என்று சொல்கிறான் அல்லா வாசிங்கள் என்று சொல்கிறான் மனித ஞானத்தை அல்லா அங்கே பறைசாக்குகின்றான் அல்ல மகள் கலம் பேனையின் மூலமாக மனிதனுக்கு நாம் கற்றுக் கற்றுக் கொடுத்தோம் இன்சான மாலம் மனிதன் அறியாதவற்றையும் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் அல்லம ஆதமல் அஸ்மா அக்குல்லாஹா கற்றுக் எந்த என்றால் ஒரு மனிதனுடைய பின்புறத்தினால் வெளியாவது காற்று வாதத்தின் மூலமாக காற்று வெளியாகிறது அந்த காற்றினுடைய பெயரை கூட அல்லா அது மலை சாத்தை கற்றுக் கொடுத்தான் அது சத்தத்துடன் வெளியானால் அரபியில் அதற்கு திராத் என்று சொல்லப்படும் லாப் ரா அலுத்தா திராத் என்று சொல்லப்படும் மேலும் அது சத்தம் இல்லாமல் ஊமையாக வெளியாகும் என்றால் அதற்கு புசையா என்று சொல்லப்படும் புசையா இந்த அளவுக்கு அல்லா கற்றுக் கொடுத்தான் என்றால் என்ற அந்த அனைத்து பெயர்களை மட்டுமல்ல அதனுடைய ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுபானுத்தலை எதையும் விட்டுவிடவில்லை என்று சொல்கிறார் சும்மா அருளல் மலல் மலாய்க்கா ஆதமலை சாத்துடைய அறிவின் மூலமாக எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டாரு என்கிறதுல மலைக்கா மலாய்க்காமார்களுக்கு அல்லா சுபானுவத்தாலா தெரிவித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதே பேர்களை மலாய்க்காமார்களிடத்துல முன்வைத்தான் நீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் மலாய்க்காமார்களை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா அருளல் மலல் மலாய்க்கா உங்களுக்கு தெரியும் இதோடைய பெயர்களை சொல்லுங்கள் மலாய்க்கா மாறதுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட இல்லை அவர்களுக்கு சில அல்லா சுபாமுடைய ஏவல்கள் கட்டளைகள் அதற்கு அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் அல்லா சுபாமுத்தாரா எதனை ஏவுவாரோ தான் மலாய்க்கா மாறுகள் செய்வார்கள் எனவே ஆதமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு மலாய்க்கா மாறுகளுக்கு இருக்கல்ல அதனால் அவர்கள் சொன்னார்கள் சுபகாரி தூய்மையானவன் இல்லாமா அல்லம் நீ எதனை எதற்கு படித்து தந்தாயோ கற்று சமுதாயம் அதை தவிர வேற எதுவும் அறிவு எங்களுக்கு கிடையாது அல்லா சொல்லான் இந்திய அளவு மாலா அளவும் மலைக்கமார்கள் உங்களுக்கு தர முடியாத ஒன்றை உங்களுக்கு தரப்படாத ஒன்றை நான் இந்த மனிதர்களுக்கு கொடுத்ததென்றால் நீங்க அறியாத ஒரு விஷயம் இந்த மனிதர்கள் சம்பந்தமாக என்னிடத்துல இருக்கிறது நான் அதனை அறிந்திருக்கிறேன் என்கிறத அல்லாஹ் மகனுவதா சொல்கிறார் இதனால் அனைத்து அறிவுகளுக்கும் வித்திட்டது புனிதமிக்க அல்பரான் ஏனைய அனைத்து மார்க்கங்களையும் அல்லாஹ் சுபகனுவதால் அதிலே அடைத்தளம் வைத்தார் சௌவாசுடைய அறிவு அல் குரானில் பார்க்கலாம் இஞ்சிலுடைய அறிவு அல் குரானில் பார்க்கலாம் ஜபூருடைய அறிவு அல் குரானில் பார்க்கலாம் ஏழைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சொகுப்புகளுடைய அறிவு அல் குரானிலே பார்க்கலாம் இந்த அல் குரானை கற்றுக்கொண்டு அதனின் கூட உங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்கினால் உலக அறிவினுடைய சாதக பாதங்களை விளங்கிக் கொண்டு அதை ஒரு விவாதத்தாக அமைத்துக் கொள்ள முடியும் இன்று உலக அறிவை நாம் கட்டாயம் கற்றே ஆக வேண்டும் காரணம் என்ன ஒன்றிருக்கிறது பருவ ஐ பருவ ஐ என்றால் ஒவ்வொருவரும் கடமையான முறையில் கற்க வேண்டிய இல்மு இதனை கற்கவில்லை என்றால் அந்த கல்வியை அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை என்றால் குற்றவாளிகளாக ஆகிடுவார்கள் திருமணம் முடிக்கப் போகின்றான் திருமணத்தை பற்றிய அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும் வெறுமனே சந்ததிகளை பெருக்குவது மட்டும் ஆசையை தீர்ப்பது மட்டும் அதாவது இந்த கல்யாணத்தின் உடைய திருமணத்தினுடைய நோக்கமும் இல்லை திருமண வாழ்க்கை பற்றி அல்லா கூறும் பொழுது முழு உலகத்தையே உள்ளடக்கின்றார் யாயுகன்னா இன்னா பலத்தினாக்கும் من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام என்று அல்லாஹ் உலக ஜனங்கள் எல்லாரையுமே ஒரே மனிதனுக்குள்ள உள்வாங்குறான் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க நீங்க எல்லாருமே ஒரே மனிதன் தான் உங்களுடைய ஒரே பேர்ல இருந்து நாங்க படைத்திருக்கின்றோம் ஒரே ஜோடியில இருந்து உங்களை நாங்க படைத்திருக்கின்றோம் உங்களின் மூலமாக பெண்களையும் நாங்கள் தான் பரவ செய்தோம் இந்த விஷயத்துல அதான் பயந்து கொள்வோம் வக்தத்துல்லா இந்த விடயத்தில் நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க வல் இது உங்களுக்கு மத்தியில் ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்குது இந்த உறவை பற்றியும் நீங்க எப்படி அல்லாவுடன் நடந்து கொண்டீங்க என்று கேட்கப்படும் இதனால மாமியர் மாமியாக பார்க்கக்கூடியவர்கள் உருவாகணும் அந்த அறிவு இல்லைண்டா மாமியையும் இவனுக்கு வெறுமனே ஒரு இரவு ராணி ஆட்டம் வரும் இதனால மனிதன் நேயம் உள்ளவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு மார்க்க அறிவு முக்கியம் என்கிறதை மறந்துவிடக்கூடாது உன்னுடைய மாமா அவர் உனக்கு இரண்டாவது தந்தை அது ஆண் புறத்துல இருந்தாலும் சரி பெண் புறத்துல இருந்தாலும் சரி அந்த மாமா உண்மையான மார்க்கத்தினுடைய தெளிவு இல்லை என்றெல்லாம் அந்த மருமகளை அவன் ஒரு சொச்சாலியாகத்தான் பார்ப்பான் இன்று இந்த சமூக சேதம் உருவாகி இருக்கிறது இதனால் சமூகத்தில பயங்கரமான நிலைகள் மனிதன் இன்று ஆத்மீக ரீதியாக முன்னேறாததின் காரணமாக அவருடைய படிப்பு அவன் வைத்தியனாக இருந்தாலும் அந்த வைத்தியம் அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனம் அளிக்கிறது அவன் இன்ஜினியராக இருக்கிறான் என்றாலும் மனித நேயத்தில் அவன் மிருகமாக இருக்கிறான் அது அவனுக்கும் பிரயோஜனம் அளிக்கதில்லை சமூகத்துக்கும் பிரயோஜனம் அளிக்கிறது இல்லை ஏமாற்றக்கூடியவர்கள் மோசடிக்காரர்கள் திசை திருப்பக்கூடியவர்கள் இன்று அவர்களுடைய அறிவின் மூலமாக சமூகத்தை சீர்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய உதாரணங்களை நான் சொல்லி நீங்க இறங்க வேண்டியதில்லை இதனால தான் அல்லாஹ் சுபான் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதனை அவனுடைய கண்ணியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கின்றான் இன்று அதிகமான வாழ்வர்கள் அவர்கள் இந்தியாவுடைய அறிவிட மிகவும் மேலோங்கியிருக்கின்றார்கள் அந்த அறிவை நிச்சயமாக பெற்று மேலோங்கி சமூகத்துக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் ஆனால் உபத்திரவம் செய்யக்கூடாது நடக்கிறது என்ன அவர் வைத்தியராக இருக்கிறார் வாழ்க்கை கூடாவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து வைத்தியராக ஆக்கியதன் பின்னால அவனுடைய கொலைஜில இருந்த ஒரு பெண்ணோட உம்மா வாப்பாவுடைய பொருத்தம் இல்லாமலே ஓடி வைத்தார் இதுக்காக வேண்டி அவனை படிக்க வைத்தார்கள் அவர்களுடைய பொருத்தம் உனக்கு அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது வாலிபம் அரும்பும் பொழுது அந்த தேவை ஏற்படும் பொழுது அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது அதை நீ தான் ஆக வேண்டும் என்றாலும் எத்தனை பேர் உன்னின் மூலமாக பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த படிப்பினால் என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது உன்னுடைய தாயின் உள்ளத்தை நாசப்படுத்திவிட்டு உன்னுடைய படிப்பு உன்னை வாழ வைக்கும் என்று நினைக்கிறாயா அதிகமானவர்கள் யாரோ தொடர்பு கொள்கின்றார்கள் படித்தவர்கள் என்பவர்கள் இன்றைக்கு பெற்றோர்களோட பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உடல் சிறப்புகளோட பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களோட இருக்கக்கூடிய அல்லா சொன்ன சம்பந்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மாறாக இன்றைக்கு சம்பந்தம் உறுதியாக இருக்கிறது சோசியல் மீடியா ஆனாலும் நலவைத்தானால் அவர்கள் அனுமதித்துக் கொள்கிறார்கள் நாளுக்கு நாள் எதன் பக்கமோ அவர்களுடைய தொடர்புகள் போய்கொண்டு இருக்கின்றது இதன் காரணமாக அல்லாவை விட்டு தூரமாகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பெற்ற அறிவுகள் ஞானங்கள் யாருக்குமே பிரயோஜனம் அளிக்காத அவர் கூட நாசமாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள் நாங்கள் கட்டக்கூடிய கண்கில ஆத்மீகத்தை கடக்கவில்லை என்றால் நிச்சயமாக திசை மாறி போய்விடுவோம் அல்லாஹ் சுபாமத்தாலா ஏராளமான ஆயத்துகளின் மூலமாக அதனை உணர்த்துகின்றான் அல்லாஹ் குரானிலே கூறாத எந்த அறிவும் கிடையாது குரான் எல்லா அறிவுக்கும் அல்லா வித்திருக்கின்றார் நீங்க எதனை படித்தாலும் அது குரான் தான் முதல்ல குரானை நான் படிக்கிறேன் என்ற அறிவு என்று உலக கல்வியை படிக்கக்கூடியவர்களிடத்துல சிந்தனையை தட்டோணும் அந்த சிந்தனை இல்லாம நீங்க படிக்கிறது காலங்கள் நேரங்களை செலவழிக்கிறது அனைத்துக்கும் கேள்வி கணக்கு மார்க்கத்தோட இணைங்க மசித இமாமோட இணைந்திருங்க இன்னைக்கு வாழ்வார்கள் மசித இமாமோட எந்த தொடர்பும் கிடையாது ஆரம்ப காலத்துல இமான்களோட தொடர்பு வைத்தினார்கள் பெற்றோர்கள் இதன் காரணமாக நல்லவர்களாக வளர்ந்தார்கள் பள்ளியோட தொடர்பு இருந்தது அவருடைய சூழல் நல்லதாக அமைந்தது யூதர்களுடைய திட்டம் தலைவிரித்தாடியது இதனால் அந்த ஆளுங்களை விட்டும் பொது மக்கள் பிரிந்துவிட்டார்கள் இன்று ஒரு குரானுடைய மஜிம்சை நடத்தினாலும் கூட வயதில் மூத்தவர்களும் தான் படுத்தவர்களும் தான் அங்கே அதிகமாக உட்கார்ந்து இருக்கின்றார்களே தவிர இந்த வாலிபர்களை காணும் இவர்களுக்கு ஒரு சிந்தனை எங்களுக்கு இன்டர்நெட்டின் ஊடாக மீடியாக்களின் ஊடாக சில டியூபுகளின் ஊடாக படித்துக் கொள்ளலாம் என்று ஆனால் அறிவும் அறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் வரும் அதன் மூலமாக அறிவு வளர மாட்டாது அது தனக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டாது சமூகத்தை நேர்வழிப்படுத்த மாட்டாது அது எங்களை திசை திருப்பிவிடும் ஒரு இன்மை படிக்கிறதுக்கு ஆளுமை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது அதற்கு சொல்லாவுடைய முறைதான் அல்லா ரசூலாக்கு தேர்ந்தெடுத்த ஆலிம் ஹசரத் ஜிப்ரில் அலை நேரடியாக அல்லாவை கற்றுக் கொடுக்கிறான் வகி மூலமாக எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் ஹசரத் ரசூலா இல்மை படிக்கிறதுக்கு அமரவில்லை அந்த அளவுக்கு சிறந்த அறிவு கொடுக்கப்பட்டவங்க இதனால் நாம் மீடியாவில் வரக்கூடிய அனைவருடைய பேச்சை கேட்டால் எங்கே நேர்மறை அடைவோம் அதற்கு பேருதலை தக்குவாவை துரியாவின் பக்கம் அதிகமாக சிந்தனை அற்றவரை தனது மார்க்கத்துக்காகவே அதிகமான கால நேரங்களை செலவழிக்கக்கூடியவரை துரியாவுடைய விடயத்தையும் அறிந்து ஆசராவுடைய விடயத்திலையும் ஆழமாக நிமித்தமான சிந்தனையுடன் இவ்வாதத்துகளுடனும் வளர்ந்து ஒங்கக்கூடியவர்கள் அதுக்கென்றே அவர்களை ஒதுக்கியவர்களுடன் எங்களுடைய பிள்ளைகளை இணைக்காத காலமெல்லாம் நாம் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக ஆய்வோம் எங்களுடைய ஜனாதாவை கரத்தடிக்கிறதும் கூட எங்களுக்கு ஒரு பிள்ளையை பார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இன்று கண்டுள்ள கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் திருடுகின்றார்கள் அவர்கள் மது போதையிலே சிக்கிக் கொள்கின்றார்கள் மேலும் சில சிறை வாசம் செய்திருக்கிறார்கள் திருடியதின் காரணமாக அவர்கள் போதை பொருளுக்கு அடிமையாகி அதனை உட்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்காத பட்சத்தில் திருடர்களாக மாறிவிடுகிறார்கள் இதனால் சமூகத்தில் கேவலப்படுத்தப்படுகிறார்கள் வாழ்க்கையே இல்லாமல் போய்விடுகிறது அவனுக்கு மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் கூட ஒரு வாழ்க்கை கிடையாது சமூகத்திலும் அந்த குடும்பம் கேவலப்படுத்தப்படுகிறது ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சாரம் செய்தார் என்றால் அந்த முழு குடும்பமே கேவலப்படுத்தப்படுவார்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் போதை பொருள் அடிமை என்றால் அந்த குடும்பமே செயல்படுத்தப்படுவார்கள் அப்படி என்றால் பக்குவமாக வளர்ந்த சகோதரிக்கு வாழ்க்கை எங்கே இருக்கிறது எனவே சமூகத்தினுடைய வருத்தம் அதனுடைய கவலை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் அலமதுல்லா இன்று இந்த கல்வியினுடைய விடயத்தில் உலக கல்வியினுடைய விடயத்திலே தான் எங்களுடைய வாய்ப்பர்கள் எங்களுடைய மூத்தவர்கள் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதற்குண்டான அனுசரணைகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடசாலையில கூட ஆடிட்டோரியம் திறக்கப்பட்டிருக்கின்றது இவைகள் எல்லாம் மக்கள் செலவழித்து எதற்காக செய்கின்றார்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு சொற்காக ஆனாலும் அவைகளின் ஊடாகவும் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் உருவாவார்கள் என்றால் இவர்களுடைய புத்திகள் எங்கே போயிருக்கிறது என்கிறதனை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இதனால படியுங்கள் அவைகளையும் அல்லா அனைத்து விடயங்களுக்கும் வழிகாட்டான் அல்லா ஜூலஜி பயாலஜி கெமிஸ்ட்ரி எம்ப்ராய்டரி இப்படி அனைத்துக்குமே வித்திருக்க வித்திருக்கிறான் ஜோதிடத்துக்கு கூட அல்லா சுபகம் வந்தாலா அதனுடைய அடிப்படைகளை சொல்லியிருக்கின்றான் அவைகளை வைத்துதான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது உலகது சரத்துகள் இன்சானவின் சுலாலத்தின் மனிதரை நாங்கள் அந்த பிசுவான மண்ணின் மூலமாக படைத்தோம் சும்மா கலக்கணன் சும்மா ஜானாகு சீக்கரா கரா முதுபத்தம் பி கராரின் பிறகு ஒரு இந்திரிய துளியாக பாதுகாப்பான இடமாகிய தாயினுடைய கர்ப்பத்திலே அடைக்கலம் வைத்தோம் சும்மா கலக்கணன் முத்துப்பத்த அலசத்தன் பின்பு அந்த முத்துபாவும் இந்திரிய துளை நாங்கள் ரத்த கட்டியாக மாற்றினோம் சும்மா கலத்தினால் முழு முழுகத்தன் பிறகு அந்த ரத்த கட்டியை சதை கட்டியாக மாற்றினோம் சும்மா خلقنا البلغة عظاما அந்த சதை கட்டியை எலும்புகளாக மாற்றி பக்கத்தவுடன் இல்லாமல் நகமா அந்த எலும்புக்கு நாங்கள் மாமிசத்தை போக்கிறோம் சும்மா அன்ஷாவாக ஹல்கன் ஆக பிறகு ஒரு நல்ல படைப்பாக ஒரு வேறொரு பிரத்யேகமான படைப்பாக நாங்கள் ஆக்கிறோம் இத போன்ற அழகிய விதத்தில் படைக்கக்கூடிய அல்லா உயர்வானவன் யார் இருக்கிறார் இதை போன்ற அழகிய விதத்தில் படைக்கும் நிர்மாணிக்கும் ஆற்றல் பெற்றவன் என்று அல்லா சுபானுவத்தாலா அனைத்து விதத்திலும் இது ஒரு ஆயத்து தான் இதை போன்ற ஏராளமான ஆயத்துக்களை அல்லா சுபானுவத்தாலா அந்த எம்பிரியோலஜி கலந்த வித்யாவை பற்றி பேசி இருக்கின்றார் அது மட்டும் இல்ல கெமிஸ்ட்ரியை பற்றி அல்லா பேசுகிறார் மனிதரை நாங்கள் கலப்பு பொருள்களை உள்ளடக்கிய அந்த நுட்பா அந்த இந்திரியத்தின் மூலமாக மூலமாக படைத்தோம் அல்லாஹ் அம்சாஜ் இங்கே எதிரே சொல்லியிருக்கிறார் potassium calcium magnesium iron carbon என்ற இந்த அனைத்து விடயங்களையும் அல்லா சுபான் அந்த மூல பொருட்களை அதிலே உள்ளடக்கிறான் இந்த கெமிஸ்ட்ரி படிங்க என்று அல்லா சொல்கிறான் அப்போ நான் எதிர்ப்பு ஒட்டகத்தை நீ ஆராய்ச்சி கண் பார் அது எப்படி படிக்கப்பட்டிருக்கிறது நீங்க ஜூலஜி படிங்க இளைஞர் படிங்க என்கிற அல்லா எந்த நூல் என்ற வார்த்தை அது ஆராய்ச்சி செய்வதற்கு கூறப்பட்ட வார்த்தை மேலும் வல்ல சமாய் வானம் எந்த தூணும் இல்லாமல் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்கிறதன் மூலமாக ஸ்பேஸ் ரிசர்ச் விண்வெளி ஆராய்ச்சி செய்யுங்கள் என்கிறார் இப்படி ஒன்று ரெண்டு அல்ல நகலோ நாங்கள் சக்தி பெற்றிருக்கின்றோம் அலா அன் முசௌவிய பனானா பலா காதிரீனா அலா அன் முசௌவிய பனானா இந்த மனிதர்களை மீண்டும் எழுப்பாட்டும் விடயத்தில் இறை மறுப்பாளர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது மனிதரை நாங்கள் எப்படி ஆரம்பத்தில் படைத்தோமோ அதே போன்று எந்த மாற்றமும் இல்லாமல் மௌத்தாமதன் பின்னால மீண்டும் உயிர்ப்பிக்க செய்வோம் அதற்குரிய தலில் ஆதாரம் எந்த அளவுக்கு நிறைவானது அவருடைய ஒவ்வொருவருடைய கை ரேகை ஒவ்வொருக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இது குரான் சூரத்தில் கியாமாவுடைய ஆதாரம் அல்லா சொல்றான் பலா அல்லா அவருடைய அந்த ரேகைகள் கூட ஒருவருக்கு ஒருத்தரும் வித்தியாசம் ஏற்படாம மீண்டும் அதே போல நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு பலம் பெற்றிருக்கின்றோம் வலிமை பெற்றிருக்கின்றோம் என்றதனை கூறியவுடன் பின்னால்தான் அந்த ஜோதிட வல்லுநர்கள் இதனை வைத்து அந்த பிங்கர் பிரிண்டை கூட கண்டுபிடித்தார்கள் அவ்வளவு அளவு இடத்தை சாப்பா ஆயத்தில் பறக்கும் பறவைகளை பார்க்கவில்லையா மாயுத்து புகுநிலை ரஹ்மான் ரஹ்மானாக நான் தான் அதனை தாங்கி பிடிக்கிறேன் ரக்கை இருப்பதன் காரணமாக அது பறக்கவில்லை என்று பூமிக்கு தவிச்சு இருக்குது குருத்வாகர்ஷண பலய மகளோட திபினாக்கி எனக்கு ஐசக் நியூட்டன் சுயாகத்தின அல்லாஹ் அவருடைய இதற்காக கிட்ட பிரச்சனை ஏற்றி வந்தோம் அல்பராணியை ஜனஞ்சியார் அல்ல அறிவித்திருக்கிறார் இது ஒன்று ரெண்டு அல்ல ஆயிரக்கணக்கான விடயங்கள் மெத்தமெட்டிக் உடைய நன்மையும் தான் இது அனைத்துக்கும் நமக்கு என்ன தேவை இந்த இன்புகளை படிக்கும் படிக்கணும் இது படிக்கிறது தக்குவாவுடன் படித்து கொடுக்கக்கூடியவர்களும் அந்த தக்குவாவுடைய லைனை காட்டித்தான் அவருடைய பாதையை வழியை காட்டித்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதனால் பிள்ளைகள் சமூகத்துக்கு பிரயோஜனம் உடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்று எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் ஐநூறு வருட காலங்களாக இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்த அனைத்தையும் மறைத்து வெறுமனே ஒரு டார்க் ஏஜாக அங்குரு நம் தெருவா இன்று கண்டுபிடித்தவைகள் அனைத்துக்கும் மூல காரணம் யார் இஸ்லாமியர்கள் தான் அதனை மறைத்தார்கள் யூதர்கள் அதனை மறைத்தார்கள் இறை மறுப்பாளர்கள் மறைத்தார்கள் இஸ்லாமிய விரோதிகள் இன்றைக்கு இஸ்லாமிய பெயர்களை கூட அதற்கு சூட்டுவதற்கு மறுத்தார்கள் அலைபுலு சீனாவர் அபிசீனா என்று சொன்னார்கள் அல் ஜாபிர் ஜாபிர் ஐயானே ஜபர் என்று சொன்னார்கள் இவைகள் மெத்தமெட்டிக்கு மேலும் மெடிசினுக்கு வித்திட்டது யார் இது ரெண்டு அல்ல பல கண்டுபிடிப்புகள் அது கேமராவை கண்டுபிடித்ததா இருக்கலாம் அது செலிபோனை கண்டுபிடித்ததா இருக்கலாம் இன்றைக்கு என்னமோ பெல் எல்லாம் நாங்க சொல்றோம் கிரகம் பெல் மேலும் இந்த பெல் என்று என்ன கண்டுபிடித்தது இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தையும் கண்டுபிடித்தது முஸ்லீம்கள் முஸ்லீம் அறிஞர்கள் மேலும் அவருடைய அந்த அறிவு எந்த அளவுக்கு கல்வி துறையில துனியாவுடைய உலகத்தினுடைய கல்வி துறையில பெரும் சேவைகளை செய்தது அன்று உருவானார்கள் அப்படியான தைரியம் படைத்தவர்கள் ஆண்கள் ஆனால் இன்று எங்க இருக்குது எங்களுடைய சமுதாயம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அல்லாஹ் சுபகனுவத்தாலா எனக்கும் உங்களுக்கும் அறிவை தந்தால் அதனை நாசமாக்கிக் கொள்வதற்கல்ல அதன் மூலமாக சமூகத்தில் சேவை செய்வதற்கு ஹசரத் சசூருவான் சல்லா அலிஸ்லாம் அவருடைய அறிவு அதற்கு ஒரு உதாரணம் கூறுவதாக இருந்தால் பாலை வன மண் அனைத்துமே ரசூல்லாவுடைய அறிவு ஒரே ஒரு துணி ஒரே ஒரு மண் துளி மட்டும்தான் முழு உலக ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறிவு ஹதரத்து சொல்ல அறிவுல சிறந்தவர்கள் சகி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் பதிவாக்கப்படுகின்றது பனு பிஜாரா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன் ஓடி வந்தார் ஹதரத் சசுல்லா சல்லா மாறுடத்துல சொன்னார் யார் சூழந்தா நீங்க என்னைய பார்க்கறீங்க நான் ஒரு சிவந்த மனிதன் என்னுடைய மனைவி ஒரு சிவந்த பெண்மணி பெற்றருக்கு எடுத்திருக்கும் குழந்தை ஒரு கருப்பு குழந்தை நீ குழந்தை நபியுடைய அறிவு ஆற்றலை பாருங்கள் அந்த நேரம் இந்த டிஎன்ஏ உடைய அறிமுகம் இருக்கல்ல ஆனாலும் ரசூல் அதை பத்தி சொல்லிட்டாங்க ரசூல் அதை பற்றி சொல்லிட்டாங்க அல்லா பவாண்டையும் அதை பற்றி சொல்லிட்டாங்க அதுக்குரிய ஆயிரத்தி நேரமாக இருக்குது ஹசரத் ரசூல்லா கேட்ட கேள்வி ஹல்ல கம்மின உனக்கு ஒட்டகங்கள் இருக்குதா உனக்கு ஒட்டகங்கள் இருக்கிறதா ஒரே மந்தையுடைய ஒட்டகம் அவருக்கு இருக்கிறதுங்கிறது அதற்கு சொல்லாவுக்கு தெரியும் கேட்டார்கள் ஆம் இருக்குது சமா அல்வானுகா அதனுடைய நிறம் என்ன புல்லுகா அனைத்துமே சிவந்த ஒட்டகங்கள் நபி அவர்கள் திருப்பி கேட்டார்கள் ஹல் அவுரா அதுல ஏதேனும் கருத்தோட்டம் வந்து இருக்குதா அவர்கள் சிந்தனைக்கு சொன்னார் ஓ இருக்குது நபி அவங்க சொன்னாங்க அண்ணா தாரி அங்கத்தான் விஷயம் உண்டாக இருக்குது லாலகோ நசாகோ இராக் அந்த ஒட்டகத்துக்கு அதனுடைய மூதாதிகளுடைய ஜீன் அதில் தாக்கம் ஏற்பட்டிருக்குது என்கிறது ரசூல்லா சொன்னாங்க இதற்கு பின்னால்தான் அந்த துறையில மருத்துவர்களும் கூட அந்த ஆராய்ச்சியாளர்களும் கூட சில விடயங்களை கையாளக்கூடியவர்களாகவும் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவும் ஆகினார்கள் இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஹசரத்துடைய சகவாசத்தில் இருந்த சகாபாக்களுக்கு மத்தியில் நடந்த விடயம் என்கிறதுல நாங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படி அல்லா சுபகன் வந்தாலா ஏராளமான விடயங்களின் பக்கம் எங்களை அழைக்கிறான் இதனால தான் சொல்லுகிறான் எழுதுங்க எழுதுங்க ஆராய்ச்சி செய்ய ஆராய்ச்சி செய்ய எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது உங்களுடைய ஆராய்ச்சியில உங்களுக்கு திருப்தி அடைய முடியாது மானபித தலைமாக்கில்லாம் அல்லா சுபானுடைய அத்தாட்சிகளை எழுதி முடிக்க முடியாது கொண்டு வந்த ஏழு சமுத்திரங்களை பேனாக்கள் கொண்டு வாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் கொடி செடிகள் அனைத்துகளையும் எழுதி கோள்களாக மாற்றுங்கள் எழுதுங்க அல்லாவுடைய அறிவை ஆடை அது படைப்பவனுடைய அறிவு படைப்புகளுடைய இன்று ஒன்று நாளை ஒன்று என்று மாறும் அறிவு அல்ல ஏழு சமுத்திரங்களும் தீர்ந்துவிடும் இன்னும் ஏழு கொண்டு வாங்க சபாத்து அபஹர் கொண்டு வந்து எழுதுங்க மாமக்கிட கலிமாக்குள்ளா அல்லா சுபான் இந்த கலிமாக்களை அல்லாவுடைய குரானின் விளக்கங்களை அல்லாவுடைய அறிவுகளை எழுதி முடிக்க முடியாது எனவே அல்லா சுபான் வந்தாலா ஏராளமான அறிவுகளை குரானில் உள்ளடக்கி வைத்திருக்கிறார் அதனையும் படிப்போம் அதனை விளங்குவோம் குரான்ல இருக்குது சொல்லி அத்துடனே நாங்கள் எங்களுடைய துனியாவுடைய கல்வி எது ஒரு சிலபஸுடைய அடிப்படையில சில ஃபேக்கல்டிஸ்ல சில வெறும் வருடங்களுடைய அடிப்படையில படித்து கொடுக்கப்படுகின்றதோ அதனையும் கற்றுக்கொள்வோம் அதனை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஆத்மீகத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம் இந்த ஆத்மீகத்தை வளர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு பேராதரி யூனிவர்சிட்டி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை பற்றி பேசுவோம் அந்த யூனிவர்சிட்டிக்கு நாங்களும் ப்ரோக்ராம்ஸ்க்கு போவோம் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அலையாண்டிலா தனக்கென்ற ஒரு முறையை அமைத்து வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் படிக்கிறார்கள் ஈமானம் அவர்கள் படிக்கிறார்கள் மார்க்கத்துடைய இல்மை ஒரு தடவை அவர்களுக்கு லெக்சரில் போயிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் நீங்க எங்களுக்கு இந்த சயின்ஸ் பத்தியெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஈமானம் சொல்லித்தாங்க எங்களுக்கு தக்குவாக சொல்லித்தாங்க இதுதான் அவர்களுடைய கோரிக்கை இதனால கண்டிப்பானவர்களே நாங்க இந்த உலகத்தில் அடைந்த அறிவு எங்களை முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அது ஈமானோட அடைய பெற வேண்டும் இன்றைக்கு சமூகத்துல படித்தவர்கள் ஆளுங்கள் மற்றும் நல விரும்பிகள் முன் வந்து இந்த இஸ்லாமிய உலக கல்வியை உயிர் பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான கஷ்டங்களை படுகிறார்கள் அவர்கள் செலவு செய்கின்றார்கள் அதுக்குண்டான ஆயத்தங்களையும் செய்து தருகின்றார்கள் வசாயல்கள் ஏராளமாக நமக்கு அமைத்து தருகின்றார்கள் அதனின் ஊடாக நாம் இதனை படித்து சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் ஓரிரு விஷயத்தை சொல்லிட்டு அவசரமாக முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சுபான் அலந்தர இளல் மலகி மின்படி இஸ்ராயில் மின்பாதி மூசா என்ற ஒரு நீண்ட ஆயத்தை கொண்டு வருகின்றார் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் பனு இஸ்ராயல்களுடைய கூட்டத்துக்கு நாங்கள் சில சோதனைகளை ஏற்படுத்தினோம் அந்த நேரம் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு ஒரு அரசனை அனுப்பிவிடுங்க அந்த அரசனோட சேர்ந்து நாங்கள் யுத்தம் செய்கின்றோம் அந்த காலத்துல இருந்த நபிதான் ஹசரத் தாவூத் அலஹி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் வழியின்படி திருப்பி கேட்டார்கள் உங்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்பட்டதன் பின்னால நீங்க அதற்கு மறுத்தால் என்ன செய்வது சொன்னார்கள் எப்படி நாங்கள் மறுக்க முடியும் எங்களுடைய வீடுகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் நிர்த்தியாக்கப்பட்டோம் மாற்றப்பட்டோம் அகதிகளாக மாற்றப்பட்டோம் என்னுடைய பிள்ளைகளை எல்லாமே மரணித்து விட்டார்கள் இந்த காலத்துல மட்டுமல்ல அந்த காலத்திலையும் அது நடந்தது இப்படி இடிப்பாடுகள் ஏற்பட்டது அதற்குள்ளே சிதந்து புதைந்து கிடந்தார்கள் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் அதனை சொல்றான் இந்தியாவினா எங்களுடைய பிறந்த நாட்டிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த யுத்தம் கடமையாக்கப்பட்டதன் பின்னால அதனை மறுப்பதற்கு நமக்கு என்ன தைரியம் இருக்கிறது அல்லா தாலூக்க மணிக்கா தாலூக் என்ற அரசனை அனுப்பி வைத்ததும் இவர்கள் சொன்னார்கள் எங்களிடத்துல பெரிய செல்வம் இருக்குது இதெல்லாம் குழந்தையாக நாங்க பெரிய தர்கள் எப்படி இந்த தாலூக்கை அரசனாக எங்களுக்கு அரசனாக அனுப்ப முடியும் அல்லா சுபானுவதாலா அதற்கு பதில் கொடுக்கின்றான் நாங்க அவருக்கு இன்மையும் உடல் வலிமையும் கொடுத்தோம் அவருக்கு நாங்கள் அறிவை கொடுத்தோம் மேலும் உடல் வலிமை கொடுத்தோம் ஆட்சி செய்வதாக இருந்தால் நிச்சயமாக அவர் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் என்கிறது அல்லா பராமரை சொல்லிக்காட்டுகின்றான் அதன் பின்னால சாலூத் என்ற அரசனுக்கு பிறகு ஹசரத் ஜவுத் அலி சலாம் அவர்கள் அரசனாக மாறினார்கள் அல்லாஹ் சுபகனுவத்தாரா ஜவுத் அலி சலாத்துக்கு ரெண்டு விஷயத்தை முன்வைத்தான் ஆட்சியையும் வைத்தான் கல்வியையும் முன்வைத்தான் அவர்கள் கல்வியை இல்லை சேர்ந்தார்கள் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான் தாவூதலை சிலாத்துக்கும் அல்லாஹ் அருளை கொடுத்துத்தான் ஆட்சியை கொடுத்தான் இன்றைக்கு அறிவு இல்லாமல் ஆட்சி செய்வதாக இருந்தால் சில விடயங்களை நாங்கள் நிர்வகிப்பதாக இருந்தால் அதுல என்றும் பிளவுகள் தான் உருவாகவே தவிர நலவை காண முடியாது என்கிறதுல அல்லாஹ் குரானை குறிப்பிடுகிறார் அப்படி ஒரு நாடை ஆளக்கூடியவராக இருந்தாலும் கூட அவர் அறிவுள்ளவராகவும் உடல் வலிமை உள்ளவராகவும் அவர் எந்த நோயும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பாதகங்கள்ல இருந்தும் நாட்டை பாதுகா நாட்டை பாதுகாத்து கொள்ள முடியும் அது யாருக்கும் அடிமையாகாம அதனுடைய அந்த சுதந்திரத்தை எப்பொழுதும் காக்க முடியும் அதனுடைய பொருளாதாரத்தை காக்க முடியும் என்கிறது இது அல்லாவுடைய கட்டளை அதனால நீங்க துனியாவுடைய அறிவை படிங்க என்கிறதுக்கு கொரான் ஓரிரு ஆயத்தல்ல ஏராளமான ஆயத்துகள் எனவே படிக்கிறோம் தான் வாய்ப்புகள் இருக்குது தான் பதிமூன்று வருடங்கள் பதினாலு வருடங்கள் பாடசாலைக்கு போனோம் தான் என்றாலும் உமா வாமாவுடைய முயற்சிகள் எல்லாமே கனவுகள் நனவாக கண்ணீராக மாறிவிட்டது என்ன பிரயோஜனத்தை கண்டோம் என்ன பிரயோஜனம் கண்டவரோட இங்கே ஓடி போனார்கள் வெளிவானவர்களை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கவில்லை என்றால் எங்களுடைய சமூகத்தில் ஒரு நாள் வைத்தியர்களை காண முடியாது ஒரு ஊர்ல ஒரு வைத்தியர் இன்ஜினியர் மற்றும் உண்டான பல துறைகளில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்கள் இருக்கிறது அது பரப்புக்கு பாயம் ஒருத்தர் கூட இல்லை என்றால் உதாரணத்துக்கு இந்த கட்டத்தில் நம்ம இருப்போம் இதுல ஒரு டாக்டர் இல்லை இதுல ஒரு இன்ஜினியர் இல்லைன்னா எல்லாரும் குற்றவாளிகள் நீங்க எல்லாரும் கேள்விகளை கேட்க மாட்டீங்க ஒருவராவது இருக்க வேண்டும் அதே போன்றுதான் ஆளுங்களை ஊர்ல வாழ்றது ஹராம் மண் சசனல் பாதித்த ஜப்பா சொன்னார்கள் யாரு ஒரு ஆளும் இல்லாத ஊர்ல வாழ்றானோ அவன் அனைத்து விடயத்திலையும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொன்னார்கள் எனவே எல்லா குறைகளையும் இருப்போம் சமூகத்தை மேம்படுத்துவோம் அதனை மீள செய்வோம் அல்லா சுபானுடைய கட்டளைகளை முன்வைத்து நாம் சமூகத்தில் செய்யக்கூடிய சேவைகளிலே எகலாத்தை பேணுவோம் அதற்காக வேண்டிய எங்களுடைய சமுதாயத்துக்கு பின்னால இருந்து உறவு கொடுப்போம் துணை கொடுப்போம் அல்லா சுபானுவத்தாலா நம் அனைவருடையும் கனவுகளை நனவாக்கி இந்த உலக வாழ்க்கையும் பிரகாசமாக்கி நான் மறுமையையும் பிரகாசமானதாக ஆக்கி அவரை பொருத்தம் பெற்று சூழத்தில் வீட்டிற்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாசல் தவானா அனில்